அல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய மாபெரும் அருளால் மகத்தான கிருவையால் அல்லா ரபுல் ஆலமீன் நம்முடைய மறுமையின் வெற்றிக்காக அவன் செய்த மிகப்பெரிய ஏற்பாடாகிய புனிதமிக்க ரமலான் இன்னும் ஒரு சில தினங்களில் இன்ஷா அல்லா நம்மை வந்து அடைந்து அடைய இருக்கின்றது இந்த ரமலானை அல்லாவுடைய மிகப்பெரிய நியாமத்தாக அருட்கொடையாக அவனுடைய நியாமத்துகளெல்லாம் மிகப்பெரிய நியாமத்தாக நாம் இதை மதிக்க வேண்டியதன் காரணம் என்னவென்றால் நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் வாழ்வியல் ஆதாரங்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அனைத்தையும் ரபுல் ஆலமின் வழங்கி இந்த தீனல் இஸ்லாத்தின்படி வாழும் பொழுது அவன் உலகத்திலும் வெற்றி பெற முடியும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு அற்புதமான கொள்கையின் அடிப்படையில் இந்த மனிதனை அல்லாஹ் அனுப்பி வைத்ததோடு நின்றுவிடாமல் இந்த மனிதன் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காலகட்டத்திலும் எப்படிப்பட்ட நிலையிலும் அல்லாவுடைய மிகப்பெரிய எதிரியான ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கும் ஷைத்தானுடைய விஷமத்திற்கும் ஆளாகி இந்த மனிதன் நரவாதியாக ஆகிவிடக்கூடாது மறுமையிலே தோல்வி அடைந்தவனாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக ரபுல் ஆலமீன் என்னென்ன ஏற்பாடுகள் என்னென்ன முஸ்தீபுகள் செய்ய வேண்டுமோ அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துதான் இந்த மனிதனை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் அருமை சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானஹத்தாலா அவனுடைய நோக்கம் மனிதர்களை பாவங்கள் செய்ய வைத்து இந்த மனிதர்கள் அனைவரையும் நரகத்தில் தள்ளிவிட வேண்டும் நரகத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் என்பது அல்லாவுடைய ஆசையும் அல்ல அவனுடைய நோக்கமும் அல்ல மாறாக அல்லாவுடைய மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால் இந்த மனிதர்களை உலகத்தில் நாம் ஒரு சோதனை கடமாக உலகத்திற்கு அனுப்பி வைத்து இவர்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகளில் இவர்கள் வெற்றி பெறும் பொழுது இவர்களுக்கு மகத்தான கூலி வழங்க வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய நோக்கம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் பாசம் வைத்திருக்கிறோம் அன்பு வைத்திருக்கிறோம் நம்முடைய பிள்ளை நடை பழகும் பொழுது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த குழந்தையை அப்படியே நடக்க விட்டால் ரெண்டு எட்டு நடந்து விட்டு கீழே பொத்துன்னு கீழே விழும் கீழே விழும்பொழுது கால்களில் அடிபடும் வேதனை ஏற்படும் குழந்தை அழும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இருந்தாலும் எந்த ஒரு தந்தையோ அல்லது எந்த ஒரு தாயோ இருந்தாலும் எந்த ஒரு தந்தையோ அல்லது எந்த ஒரு தாயோ குழந்தையை நடை பயில வைத்து அழகு பார்க்கிறாள் என்றால் அந்த குழந்தை கீழே விழ வேண்டும் விழுந்து அழ வேண்டும் அடிபட வேண்டும் காயப்பட வேண்டும் என்பது எந்த தாய்க்கும் தந்தைக்கும் நோக்கமாக இருக்க முடியாது இருக்காது மாறாக நம்முடைய குழந்தை கீழே விழுந்து புரண்டு எழுந்து நடை அந்த குழந்தை நல்ல ஸ்திரமான உறுதியான நடையாக நடக்க முடியும் இப்பொழுதே நடை பயில வைத்தால்தான் குழந்தை நல்ல குழந்தையாக நடக்கும் என்று குழந்தையை நடக்க வைப்பதுதான் அந்த குழந்தையை ஒழுங்கான முறையில் நடக்க வைப்பது தான் அந்த குழந்தையின் தாயின் தந்தையுடைய நோக்கமாக இருக்குமே தவிர எந்த ஒரு குழந்தையோட பெற்றோருமே குழந்தையை நோகடிக்க வேண்டும் வேதனைப்படுத்த வேண்டும் காயப்படுத்த வேண்டும் என்பது பெற்றோருக்கு நோக்கமாக இருக்காது குழந்தையை பெற்றோர்கள் நோக்கமாக நிச்சயமாக இருக்காது ஆ இப்போது நம்முடைய குழந்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட கொஞ்சம் சிரமப்பட்டால் கூட அல்லது தத்தி தவழ்ந்து எழுந்து நடந்தால் கூட பின்னால் அந்த குழந்தை ஒழுங்காக நடக்கும் என்பதற்காகத்தான் அதற்கு சில சிரமங்களை கஷ்டங்களை பெற்றோரே கொடுப்பார்கள் பெற்றோரே அந்த குழந்தையை சிரமப்பட வைப்பார்கள் கஷ்டப்பட வைப்பார்கள் எதற்காக இந்த குழந்தையின் நடை நல்ல நடையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதே போன்று குழந்தையினுடைய நலத்தின் மீது அக்கறை கொண்ட எந்த ஒரு மருத்துவரும் குழந்தையை வேதனைப்படுத்துவதற்காக அந்த குழந்தையை கஷ்டப்படுத்துவதற்காக அதற்கு இன்ஜெக்ட் பண்ணுவதில்லை ஊசி போடுவதில்லை மாறாக இந்த ஊசி போட்டால்தான் குழந்தைக்கு பிற்காலத்தில் எந்த நோயும் வராமல் இருக்கும் இது ஒரு தடுப்பூசியாக இருக்கும் என்று அந்த குழந்தையின் மீது நலன் கொண்டவர்கள் அன்பு கொண்டுதான் அதற்கு சின்ன சின்ன வேதனைகளை கஷ்டத்தை கொடுப்பது அருமை சகோதரர்களே சாதாரண ஒரு அன்பு கொண்ட மனிதனே சாதாரண அன்பு கொண்ட ஒரு தாய் தந்தையே குழந்தையின் நலத்திலே குழந்தையின் அக்கறையிலே இவ்வளவு அக்கறை காட்டும் பொழுது பொறுப்புடன் இருக்கும் பொழுது ரப்புலாலமீன் எத்தனையோ தாய்களுடைய அன்புகளுக்கெல்லாம் கோடானு கொடியான தாயுடைய அன்புக்கு அன்பை விட அதிகமான அன்பு கொள்ளக்கூடியவன் தன்னுடைய அடியார்கள் மீது கோடானு கணக்கான தந்தையர்கள் கொள்ளக்கூடிய அன்பை விட அதிகமான அன்பு கொள்ளக்கூடியவன் அல்லா ரபுல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் மீது அப்படி கோடானு கணக்கான தாய்மார்கள் கொள்ளக்கூடிய அன்பை விட கோடானு கணக்கான தந்தைமார்கள் கொள்ளக்கூடிய அன்பை விட அதிகமான அன்பு ரப்புல் ஆலமீன் இந்த அடியார்கள் மீது வைத்திருக்கும் பொழுது அவன் இந்த மனிதர்களை சில சோதனைகள் செய்து இந்த சோதனைகளை இவன் தோற்க வேண்டும் அதன் மூலமாக இவன் நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்பது நிச்சயமாக சத்தியமாக அல்லாட நோக்கம் அல்ல மாறாக எப்படியாவது இந்த அடியார்கள் ஏதாவது ஒரு வழியிலே தங்களை திருத்திக் கொள்ள மாட்டார்களா இந்த சோதனையில் வெற்றி பெற்றுவிட மாட்டார்களா இந்த உலகத்திலே அவர்களை பாவம் செய்வதற்கான சூழ்ச்சிகள் சைத்தானுடைய சூழ்ச்சிகள் சைத்தானுடைய தூண்டுதல்கள் எவ்வளவோ இருந்தாலும் அனைத்திலும் இவர்கள் மீண்டு வந்து வெற்றி பெற்று தங்களை சொர்க்கத்திற்கு பாத்தியதைப்பட்டவர்களாக ஆக்கி கொள்ள மாட்டார்களா என்பதுதான் அல்லா ரபுல்லாலுடைய ஆசை அவனுடைய நோக்கம் அதனால் தான் சகோதரர்களே இந்த உலகத்திலே பாவங்களை செய்வதற்கான எல்லா விதமான வழிவகைகளையும் எல்லாம் ஏற்படுத்திவிட்டு பாவங்களை குற்றம் குறைகளை செய்வதற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளை அல்லா ஏற்படுத்திவிட்டு தவறுகளை இழைப்பதற்கான எல்லா விதமான அனைத்து ஏற்பாடு ரப்பலாலும் செய்து கொடுத்து விட்டு இந்த தவறுகளை இந்த பாவங்களை இந்த குற்றம் குறைகளை நீங்கள் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு மறுமையில சொர்க்கத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான் வாக்களித்ததோடு நிற்காம எப்படியும் இந்த பா மனிதன் பாவங்கள் செய்தால் கூட குற்றம் குறைகள் செய்தால் கூட என்னை வந்து சந்திக்கும் பொழுது இவன் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவனாக பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவனாக என்னை வந்து பார்க்கும் பொழுது பரிசுத்தவனாக வந்து என்னை இவன் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரபுல் ஆலமீன் இந்த ரமலானை போன்ற மிகப்பெரிய நியமத்தில் நமக்கு கொடுத்தான் வருடத்திற்கு வருடம் வரக்கூடிய அல்லாவுடைய அருட்கொடை வருடா வருடம் அல்லாக்கூடிய வரக்கூடிய அல்லாவுடைய நியமத் எதற்காக இந்த ரமதான் மூலமாக வருடம் வருடம் செய்யக்கூடிய இந்த மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களாலோ சைத்தானுடைய தூண்டுதல்களாலோ இவன் எவ்வளோ தவறுகள் செய்யலாம் எவ்வளோ பாவங்கள் செய்யலாம் எவ்வளோ குற்றங்கள் இழைக்கலாம் இந்த குற்றங்களிலிருந்து ஒவ்வொரு வருட ரமதானிலும் இவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருட ரமதானிலும் இவன் தன்னை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான உயரிய நோக்கத்தில் தான் அல்லாஹ் ரபுல்லாலமீன் இந்த ரமதானை நமக்கு ஒரு மிகப்பெரிய நியமத்தாக அறுக்கொடையாக கொடுத்திருக்கின்றான் அருமை சகோதரர்களே இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் மிகப்பெரிய நியமத்தாக அவனுடைய அருட்கொடைகளெல்லாம் மிகப்பெரிய அருட்கொடையாக வழங்கிய இந்த நியமத்தை இந்த அருட்கொடையை நாம் முறையாக பயன்படுத்துகின்றோமா அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை நாம் யூட்டிலைஸ் பண்ணுகின்றோமா அல்லாஹ் கொடுத்த இந்த அந்த அற்புதமான இந்த சான்ஸை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா என்பதுதான் இங்கே நமக்கு முன்னால் உள்ள கேள்வி அல்ல பயன்படுத்துபவர்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துகின்றோம் அல்லாவுடைய அருளை பெறுவதற்கு அன்பு சகோதரர்களே ஒரு வியாபார சீசன் வருகிறது என்றால் ஒரு வியாபாரி அதற்கான எவ்வளோ முஸ்தீபுகள் செய்கின்றோம் அங்கேயே கடனை உடனே வாங்கி வியாபாரம் போட்டு சரக்கு போட்டு வச்சா சீசன் வருது நல்ல ஒரு லாபம் பார்த்தலாம் இந்த சீசனில் என்பதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்கின்றோம் என்னென்ன முஸ்தீபுகள் செய்கின்றோம் அதற்காக எங்கெங்கெல்லாம் கடன் கேட்கிறோம் எப்படி எப்படிலாம் ஏற்பாடு செய்கிறோம் சில சேர் சொத்தை விற்கின்றோம் நிலத்தை விற்கின்றோம் விற்று வியாபாரத்தில் போட்டு வச்சா இந்த ரெண்டுக்கு நம்ம மடங்கா நாலு மடங்கா லாபம் கிடைக்கும் அதனால் நம்ம ஏற்பாடு செய்யலாம் என்று ஏற்பாடு செய்கிறோம் ஆனால் இது ரமலான் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த இபாதத்துடைய சீசன் எப்படி வியாபார சீசனில் ஒன்றுக்கு பல மடங்காக நமக்கு லாபம் கிடைக்குமோ போன்ற இந்த இபாதத்துடைய சீசனில் சகோதரர்களே ஒன்றுக்கு பல மடங்காக ரபுல் ஆலை நமக்கு நன்மை தருகின்றான் சாதாரண காலங்களில் செய்யக்கூடிய இபாதத்தை விட இந்த ரமதானில் செய்யக்கூடிய இபாதத்திற்கு ரப்புலாலின் பல்மடங்கு நன்மை தருகின்றான் எதற்காக என்னுடைய அடியார்கள் வருடத்திற்கு ஒரு முறை தங்களுடைய ஈமானை ரெஃப்ரெஷ் செய்து கொள்ள வேண்டும் தங்களுடைய தக்குவாவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ள வேண்டும் தங்களுடைய இறை அச்சத்தை அவர்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருக்கொடை இந்த நியமத்தை சகோதரர்களே நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாவுடைய கோபத்திற்கு மட்டுமல்ல கண்மணி நாயகம் ரசூலை கலீம் சல்லா அலிஸ்ல சாபத்திற்கும் ஆளாக நேரிடும் சாபத்திற்கும் ஆளாக நேரிடும் என்றால் ஒரு அதிசயில் வருகிறது எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மெம்பரில் ஏறும் பொழுது மூன்று முறை ஆமீன் ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார் யாரை சொல்லலாம் என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் மெம்பரில் ஏறும்போது ஹுத்துபா கொடுக்க மெம்பரில் ஏறும்பொழுது மூன்று முறை ஆமீன் ஆமீன் சொன்னீங்க என்ன காரணம் பெருமானா சல்லல்லா அலிஸ் சொன்னார்கள் நான் குத்துபா மெம்பரில் ஏறுவதற்கு முன்பாக ஏறக்கூடிய நேரத்தில் ஜிப்ரில்லா சலாத்து வலாம் என்னிடத்தில் வந்து சொன்னார் நபியே யார் ரமலானை அடைந்து இந்த ரமலானை தங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ இந்த ரமதானை அல்லாவுடைய அருளை பெறுவதற்காக இதை பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ இந்த ரமதானை அல்லாவுடைய சொர்க்கத்தை பெறுவதற்காக யார் இந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் நான் ஆமீன் என்று சொன்னேன் அருமை சகோதரர்களே துவா செய்தது யார் ஜிப்ரி அலை சலாத்து வலாம் ஆமீன் சொன்னது யார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் சல்லா அலையம் ஆகவே இந்த ரமதானை நாம் முறையாக பயன்படுத்தவில்லை என்றால் இபாதத்திற்காக செலவழிக்கவில்லை என்றால் இபாதத்தின் நோக்கத்திலே இதை நாம் சரியான முறையிலே யூட்டிலைஸ் பண்ணவில்லை என்றால் அருமை சகோதரர்களே அல்லாவுடைய கோபத்திற்கு மட்டுமல்ல கண்மன் நாயம் ரசூலை கரீம் சல்லாஹ் சாபத்திற்கும் ஆளாக நேரிடும் என்பதைத்தான் ரசூலுல்லாய் சல்லாஹ் இப்படி நம்ம குறிப்பிட்டார்கள் ஆகவே எதிர்வரக்கூடிய ரமதானுக்கு இப்பொழுதே திட்டமிடுவோம் இபாதத்திற்கு அதிகமாக நேரத்தை ஒதுக்குவோம் தூங்குவதற்காக அல்ல நாம் ரமதான் என்று வந்துவிட்டால் நம்முடைய உணவு நேரத்தை மட்டும் சற்று மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் அவ்வளவுதான் உணவு நேரத்தை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாலு மணி நேரத்துக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றோம் மதியானம் சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் ஒத்தி வைத்து ரமதான் நோன்பு திறந்த பிறகு சாப்பிடுகிறோம் இரவு உணவு வழக்கப்படி சாப்பிடுகிறோம் ஆக உணவுடைய நேரத்தை சற்று ஒதுக்கி வைத்து விட்டு மாற்றி வைத்து நான் நோன்பு இருக்கிறேன் நான் இபாதத்தாக இருக்கிறேன் என்றால் எந்த விதத்தில் நியாயம் இது ரமதான் என்று வந்துவிட்டால் சகோதரர்களே நம்முடைய தூக்கத்தை குறைத்து நம்முடைய மற்ற வழி மற்ற வேலைகளை குறைத்து நாம் அல்லாவுடைய இபாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த ரமதானை ரமதான் முழுவதும் ஒரு மாதம் முழுவதும் முப்பது நாட்கள் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய இபாதத்திற்கு ஒரு பயிற்சி களமாக ரமதானை ஆக்கிக் கொள்ள வேண்டும் இந்த நோக்கத்தில் தான் அல்லாஹ் ரமதானை கொடுத்தான் ஆனால் எத்தனை பேர் நாம் அல்லாவுடைய அருள்மறை குரான் இறங்கிய இந்த புனித மாதத்திலே எத்தனை பேர் அல்லாவுடைய குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் எத்தனை பேர் அல்லாவுடைய குரானை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் இந்த ரமதானுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு ஏன் இவ்வளவு கவனியம் நான் பன்னிரெண்டு மாதங்களிலே ஒன்பதாவது மாதம் ரமதான் மாதம் இந்த பன்னிரெண்டு மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக இருக்கிற ரமதான் மாதத்தில் மட்டும் செய்யக்கூடிய விவாகத்துகளுக்கு அல்லாஹ் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த எதனால் காரணம் ஒவ்வொரு இபாகத்திற்கினும் சில மாதங்கள் சில நேரங்களை குறித்ததை போன்று அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு என்று துல்ஹஜ் மாதத்தை குறிப்பிட்டான் ஹஜ்ஜுக்கு எப்படி துல்வாஜி மாதமோ அதே போன்று நோன்புக்கென்று ரமலானை ஃபரலாக்கினான் இவ்வளவுதான் அப்படி இருக்க இந்த துல்ஹஜ் மாதத்துக்கு இல்லாத சிறப்புகளை கூட அதிகமான சிறப்புகளை எல்லாம் ரமலானு கொடுத்தான் என்ன காரணம் மற்ற மாதங்களில் ஒரு ஃபரலை நிறைவேற்றினால் இந்த ரமலானில் ஒரு ஃபரலை நிறைவேற்றுவது எழுபது ஃபரலை நிறைவேற்றிய நன்மை மற்ற கால மாதங்களிலே ஒரு நஃபிலை செய்தால் ஒரு நஃபில் நன்மை ஆனால் ரமதானிலே ஒரு நஃபிலை நிறைவேற்றினால் எழுபது நஃபிலை நிறைவேற்றிய நன்மை ரமதான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றான் நரகத்து வாசல்களை மூடிவிடுகின்றான் சொர்க்கத்து வாசல் எல்லாம் திறந்து விட்டு விடுகின்றான் நோன்பாளின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு துர்நாற்றமான வாடை அல்லாவிடத்திலே பரிசுத்தமான கஸ்தூரியை விட உயர்ந்த வாசனை கொண்டது என்றெல்லாம் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் சிலாகித்து சொல்லும் அளவுக்கு இந்த அப்படி அப்படின்னு சிறப்பு வந்து விட்டது எதனால் சிறப்பு வந்தது அதையும் அல்லாவே தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான் இந்த ரமதானுக்கு ஏன் எவ்வளவு சிறப்பு மற்ற ஒவ்வொரு மாத்திரம் ஒரு விவாதத்தில் இருக்கின்றன இந்த ரமதானுக்கு மட்டுமே இவ்வளவு சிறப்பு ஷஹரு ரமலான் அல்லது உன் சில ஃபீஹல் குரான் இந்த ரமதானுக்கு இவ்வளவு சிறப்பு வந்த காரணம் என்னவென்றால் இந்த மாதத்தில் தான் அருள்மறை குரான் இறங்கியது அதனால் இதற்கு சிறப்பு அல்லாஹ் சொல்கின்றான் ஷஹரு ரமலான் அல்லது உன் சில ஃபீஹல் குரான் ஹுதல் நாசி பையனாத்து மினல் ஹுதா இந்த ரமலானில் தான் மற்ற எந்த மாதத்திலும் இறங்காத அல்லாவுடைய அருள்மறை குரான் முதன் முதலாக இறங்க ஆரம்பித்தது இந்த புனித ரமதானில் தான் அப்போ முதல்ல குரான் இறங்க ஆரம்பித்தது இந்த ரமதானில் என்பதனால் அந்த குரான் இறங்கிய இந்த ரமதானுக்கு அல்லா ரபுல் ஆலமே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொன்னால் குரானுக்கு அல்லாவிடத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும் அந்த குரானுக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அந்த குரானை ஓத தெரிந்தவர்கள் எத்தனை பேர் முதல் ரமதானிலே குறைந்தபட்சம் நான் ஒரு ஒரு குரானையாவது முழுமையாக முடிப்பேன் எத்தனை பேர் முடிக்கின்றோம் ஹலோ ஓ தெரிந்தவர்கள் குறைந்தபட்சம் ஓதுறது மட்டுமல்ல அந்த தர்ஜிமாவோட இன்ஷா இன்ஷால்லா நான் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு குரானை முடிப்பேன் எத்தனை பேர் முடிக்கின்றோம் குரானுக்கு நாம் ஒதுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு ஒதுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு குரானிலே ரமலானிலே ஆகவே அருமை சகோதரர்களே இந்த ரமலானை பொறுத்தவரையிலே நாம் ஷெட்யூல் போடுவோம் நமக்கு நாமே ஒரு கால அட்டவணை போட்டுக்கொள்வோம் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஹாசிபோ கபலன் டு ஹாசபோ மறுமையிலே அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்பாக உங்களை நீங்களே ஒரு முறை விசாரித்துக் கொள்ளுங்கள் சென்ற ரமதான் என்னை எப்படி கழிந்தது சென்ற ரமதானை எப்படி பாழாக்கினேன் யாழ்லா இந்த ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்துகிறேன் தௌஃபீக்கு கூடிய அல்லா எனக்கு பாக்கியத்தை கூடிய அல்லா என்று நாம் எத்தனை பேர் துவாசியை ஆரம்பித்திருக்கின்றோம் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ரமதானுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார் சகோதரர்களே ரஜபு மாதம் பிறந்த உடனேயே ரஜபு மாதம் பிறந்த உடனேயே ரமதானுக்கு முந்தைய மாதம் ஷாபான் இப்பொழுது நாம் இருப்பது இதற்கு முந்தைய மாதம் ரஜபு இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே ரஜபு பிறை பிறந்தவுடனேயே பெருமானா சல்லல்லா அலிசம் சஹாபாக்களுக்கு நினைவூட்ட ஆரம்பித்து விடுவார்கள் அது ஹான லக்குமு ஷஹர் உங்களிடத்திலே ஒரு மாதம் வர ஆரம்பித்து விட்டது ஷஹர் முபாரக்கா அந்த மாதம் ஒரு முபாரக்கான மாதம் என்று அந்த ரமதானுடைய சிறப்புகளை எல்லாம் இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே சஹாபாக்களுக்கு சொல்லி பெருமானா சல்லல்லா அலிசம் சஹாபாக்களை ஊட்டுவார்கள் உற்சாகப்படுத்துவார்கள் இதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான் ஆனால் எத்தனை பேர் ரமதானுக்கு முன்பாகவே யாழ்லா இந்த ரமதானில் எனக்கு அருள் செய் நான் சென்ற ரமதானை வீணாக்கியதை போன்று என்னுடைய நேரங்களை வீணாக்கியதை போன்று சாதாரண நாட்களில் இருப்பதை போன்ற ரமதானிலே யாழ்லா சாதாரணமாகவே இருந்து நான் வேரத்தை விட்டேன் அப்படிப்பட்ட நிலைக்கு நான் ஆளாக்கி விடாது யாழ்லா இந்த வரக்கூடிய ரமதானில் இருந்தாவது ரமதானுடைய மகத்துவத்தை விளங்கி நான் இதை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா என்று நாம் அல்லாவிடத்தில் துவா செய்யக்கூடிய தருணம் இது சகோதரர்களே இப்பொழுதிருந்தே இக்கணத்திலிருந்தே அல்லாவிடத்தை துவா செய்ய ஆரம்பித்து விடுங்கள் என்ன ரமதான் வரும் நம்மலாம் நோன்பு வைப்போம் காலையில் சஹர் செய்வோம் சஹர் செஞ்சு ஃபஜரும் தொழுவோம் நைட்டு தர தராவி இஃப்தார் செய்வோம் தராவி தொழுவோம் சில பேர் ஐந்து வேலை தொழுகையும் தொழுவோம் ரமதானில் மட்டும் ஆனால் இதுவல்ல ரமதான் என்பது அல்லாஹ் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ரமதான் இபாத் இதுவல்ல வெறும் சஹர் செய்கிறது இஃப்தார் செய்கிறது நோன்பு கஞ்சி குடிக்கிறதோ தராவி தொழுவது இது மட்டுமல்ல ரமதான நோன்பு என்பது ரமதான இபாத் என்பது அல்லா நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இதற்கெல்லாம் மேலாக பன்மடங்கு அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றான் அல்லாஹ் இடத்துல பன்மடங்கு எதிர்பார்க்கின்றான் என்னுடைய அடியான் அவன் செய்த பாவங்களுக்கு அவன் செய்த குற்றங்களுக்கு அவன் செய்த பிழைகளுக்கு அதற்கெல்லாம் நான் பரிபூர்ணமான பரிசுத்தமான பாவ மன்னிப்பு அவனுக்கு வழங்க வேண்டும் என்றால் அவன் அவனுடைய ரமதான நேரத்தை இப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அபுல்லான் எதிர்பார்க்கின்றான் எப்படி கண்மணி நாயகம் ரசுலை கரீம் சல்லா பயன்படுத்தினார்கள் அப்படி எப்படி சத்திய சகாபாக்கள் ரமதானை பயன்படுத்தினார்கள் அப்படி நமக்கு சென்ற முன் சென்ற நல்லடியார்கள் நல்ல அல்லாவுடைய இறைய சேசர்கள் எப்படி இந்த புனிதமிக்க ரமதானை பயன்படுத்தினார்களோ அப்படி இந்த ரமதானை நாம் பயன்படுத்தும் பொழுதுதான் முக்கியமாக இந்த ரமதானுடைய பரிசுத்த தன்மையை அதனுடைய நன்மைகளை இதனுடைய சீசனை நாம் அருமையில் அனுபவிக்க முடியும் சகோதரர்களே எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹுத்தலான சொல்கிறார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் ரமதான் வந்துவிட்டால் வீசும் காற்றை விட வேகமாக சதக்கா செய்வார்கள் தர்மம் செய்வார்கள் வீசும் காற்றை விட வேகமாக காசு காற்று எவ்வளவு வேகமாக வீசுகிறது எங்க இருந்து வருது எங்கே வீசுது எப்படி போகுது நமக்கு தெரியாது ஆனால் காற்று வீசிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி பெருமானா சல்லல்லா ரமதான் வந்து விட்டால் அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது எப்படி சதக்கா பண்ணுறாங்க யாரு கொடுக்குறாங்க தெரியாது ஆனால் சதக்கா மட்டும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் நடந்து கொண்டே இருக்கும் அன்பு சகோதரர்களே நாமும் நியத்து வைப்போம் யாழ்லா சென்ற ஆண்டில் நான் செய்த சதக்காவை விட தர்மத்தை விட இந்த ஆண்டில் அதிகமாக செய்வோம் ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்டா இல்லாதது போன வருஷம் நல்ல வருமானம் இருந்துச்சு நல்ல லாபம் இருந்துச்சு வியாபாரம் ஹோகம் இருந்துச்சு இந்த வருஷம் பூரா வியாபாரம் ரொம்ப மட்டும் அதனால் அப்படிலாம் இந்த வருஷம் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது என்று வியாபாரம் இருந்தால் சதக்கா வியாபாரம் இல்லை என்றால் சதக்கா செய்ய மாட்டேன் என்றால் இது அல்லாவிடத்திலேயே போட்டி போடக்கூடிய காரியம் இது வியாபாரத்தை கொடுத்தவன் ரிசுக்கை கொடுத்தவன் அல்லா அல்லா தான் அவன் தான் ரிசுக்கை கொடுத்தான் அவன் ரிசுக்கை சுருக்கி விட்டான் என்றால் அப்பொழுதும் நாம் அல்லாவுடைய பாதையில் கொடுக்கக்கூடிய சதக்காவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தால் தான் அதை விட அதிகமாக கொடுத்தால் தான் ரபுல் ஆலமியின் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நமக்கு வியாபாரத்தில் மேலும் மேலும் ரிசுக்கையும் பறக்கத்தையும் கொடுப்பான் நீங்கள் நாம் என்ன எதிர்பார்க்கணும் அல்லா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறான்டா என்னோட அடியான் முதல்ல சதக்கா செய்யட்டும் அவன் எந்த அளவுக்கு தர்மம் செய்கிறான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் அவனுக்கு வாரி வழங்குவேன் பறக்க செய்வேன் வாரி வழங்குவேன் இது அல்லாடைய வாக்குறுதி ஆனால் நாம் அல்லாட்டை எப்படி போட்டி போகிறோம்டா முதல்ல நீ எனக்கு கொடு அதுக்கப்புறம் நான் சதக்கா செய்கின்றேன் இது அல்லா இடத்துல போடக்கூடிய போட்டி இந்த நிலை மாறி நாம் வறுமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் சிரமத்தில் இருந்தாலும் நம்மால் ஆன சதக்காக்களை தர்மங்களை அதிகம் அதிகமாக அல்லாவுடைய பாதையிலே நாம் கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு முஸ்லிமான மக்களுக்கு மர பிற நல்ல காரியங்களுக்கு அனைத்து காரியங்களுக்கும் நாம் சதக்காக்களை தர்மங்களை வாரி வழங்குவோம் என்பதை இப்பொழுது நியத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து நம்முடைய இபாதத்துகள் தொழுகைகள் அருமை சகோதரர்களே நாம் வாழ்க்கை முழுவதும் ஐந்து வேலை மட்டும்தான் தொழுவோம் என்றால் இந்த ரமதானிலாவது நாம் ஐந்து வேலைக்கு மேலாக அதிகபட்சமாக பயிற்சி எடுப்போம் எப்படிப்பட்ட பயிற்சி ரமதானிலிருந்து நான் அதிகப்படியாக ஐந்து வேலை தொழுகைகளோடு சேர்த்து முன்பின் சுண்ணத்தான தொழுகைகளையும் தொழுவேன் தஹஜுதையும் தொழுவேன் தராவியும் முழுமையாக தொழுவேன் என்று நமக்கு நாமே ஒரு உறுதி செய்து கொள்வோம் நமக்கு நாம் பிளான் பண்ணுவோம் ரமதானை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் ரமதானுடைய அருளை எப்படி பெற வேண்டும் என்பதற்கு நமக்கு நாமே ஒரு பிளான் பண்ணுவோம் அந்த பிளானிங் படி அந்த திட்டப்படி நாம் நம்முடைய அமல்களை அமைத்து கொண்டால் தான் இந்த ரமதான் சரியான விதத்தில் பயன்படும் சகோதரர்களே இல்லை என்றால் ரப்புலாலமீன் கெட்ட சைத்தான்களை சிறையிட்டால் விட்டு கூட கெட்ட சைத்தான்களை சங்கிலியால் கட்டிவிட்டால் கூட காலம் முழுவதும் நம்மோடு இருந்த சைத்தான் நம்ம ரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற சைத்தான் ரமதானில் மட்டும் நம்மை விட்டு அகன்று விட மாட்டான் ரமதானில் மட்டும் நம்மை விட்டு அகன்று விட மாட்டான் ரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டு கூட செய்தான் ரமதானில் நம்மோடு தான் இருப்பான் இந்த ரமதானை நாம் முறையாக திட்டமிடவில்லை என்றால் பயன்படுத்தவில்லை என்றால் ஷைத்தான் ரமதானை பயன்படுத்திக் கொள்வான் நம் ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டு செய்தான் ரமதானை பயன்படுத்திக் கொள்வான் எப்படி நம்முடைய அழிவுக்கு அதை காரணமாக பயன்படுத்திக் கொள்வான் நம்முடைய நரகத்திற்கு காரணமாக அதை பயன்படுத்திக் கொள்வான் நம்முடைய ஆகரத்தின் தோல்விக்கு காரணமாக அதை பயன்படுத்திக் கொள்வான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அருமை சகோதரர்களே சைத்தானுக்கு நாம் கொடுத்து விடாமல் நாம் முழுக்க முழுக்க நாம் திட்டமிட்டு நம்முடைய ரமதானை பரிபூர்ணமான முறையில் பயன்படுத்துவோம் எனால் நிச்சயமாக இந்த ரமதான் அல்லாவுடைய மிகப்பெரிய அருக்கடை என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் ரமதானில் பசியோடு இருக்கிறோம் தாகத்தோடு இருக்கிறோம் அவ்வளோதான் அதற்கு மேலே என்ன செய்கிறோம் ஒன்றும் செய்கிறதில்லை அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய பசியோ யாருடைய தாகமோ அவரை பொய் பேசுவதை விட்டும் மற்ற தப்பாவமான காரியங்களை விட்டும் அவரை தடுக்கவில்லையோ யாருடைய பசியும் யாருடைய தாகமும் அவருடைய பொய்யை விட்டும் மற்ற பாவமான காரியங்களை தடுக்கவில்லையோ அவருடைய பசியினாலும் தாகத்தினாலும் அல்லாவுக்கு எந்த பயனும் கிடையாது அவர் சும்மா பட்டினி கிடக்கிறார் அவ்வளோதான் அதனால் அல்லாவுக்கு என்ன பிரயோஜனம் இல்லை அவருக்கு என்ன பிரயோஜனம் அதனால் ஒருவர் நோன்பிருந்து பட்டினி கிடைக்கின்றார் பசியோடு இருக்கின்றார் ஆனால் வழமையாக செய்யக்கூடிய வியாபாரத்தை போய் பேசுகின்றார் வழமையாக செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் செய்கின்றார் வழமையாக ஃபஜர் தொழுவதில் ரமலானி ஃபஜர் தொழுவதில் வழமையாக மற்ற மற்ற தவ இபாத்துகளை ஈஸியாக கோட்டை விட்டுருவார் அந்த மாதிரி ரமலானி கோட்டை விடுகின்றார் அப்படி வழமையாக செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் அவர் ரமலானும் செய்து கொண்டிருப்பாரே ஆனால் அவருடைய பசினாலே தாகத்தினாலே அல்லாவுக்கு என்ன பிரயோஜனம் அதனால் அல்லாவுக்கு என்ன பயன் ஆகவே அன்பு சகோதரர்களே அதற்காக ரமதானிலே மட்டும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் ரமதானில் மட்டும் இபா செய்ய வேண்டும் என்று பெருமானா சொல்லல்லா சொல்லவில்லை மாறாக ரமதானிலே நாம் செய்யக்கூடிய தக்வா ரமதானில் நாம் மேற்கொள்ளக்கூடிய எஹ்தியாத் ரமதானில் நாம் மேற்கொள்ளக்கூடிய பேணுதல் ரமதானில் நாம் பேர்க்கூடிய பர்ஹேஸ் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செய்வதற்கு இது ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மேற்கொள்வதற்கு ஒரு பயிற்சியாக ரமதானை ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஆகவே அன்புக்கு இவர்களே இந்த ரமதானிலே நாம் என்னென்ன இபாதத்தில் செய்ய வேண்டும் சதக்காக்கள் அதிகமாக செய்ய வேண்டும் இபாதத்துகள் அதிகமாக செய்ய வேண்டும் அல்லாவுடைய அருள்மறை குரானை ஓதுவதற்கு அதிகமான நேரம் ஒதுக்க வேண்டும் இல்லைங்க நான் சின்ன பிள்ளையில் ஓதுனது எனக்கு ரமதான் குரான் எடுத்து ஓதுனா இப்போ தத்தைக்கா பத்தைக்கான்னு தான் வரும் ஒழுங்காக ஓத முடியாது திக்கி திணறி ஓதுவேன் கவலைப்படாத சகோதரர்களே இப்படியே நாம் நினைத்து நினைத்து ஷைத்தான் இப்படியே ஒரு தாழ்வு மனப்பான போட்டு தான் இத்தனை ஆண்டுகளாகியும் கூட நாம் குரானை எடுத்து பார்க்கறதே கிடையாது ரமதானில் கூட குரான் எடுத்து வாசிக்கிறது கூட கிடையாது முயற்சி பண்ணுறது கூட இல்லை எம்பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் அல் மாஹிர் ஃபில் குரான் அல்லாவுடைய அருள்மறை குரானை ஓதுவதிலே யார் திறமையாக ஓதுகிறாரோ மிக சிறப்பாக ஓதுகிறாரோ அழகாக ஓதுகிறாரோ அவருக்கு அல்லா ரபுல்லாலமீன் மறுமையிலே தாஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரீடத்தை சூரியனை விட பிரகாசமான ஒரு கிரீடத்தை அவருக்கு அணிவித்து அல்லாஹ் சொல்லுவான் இரத்தில் நீ குரானை தொடர்ந்து ஓது நீ எப்படி உலகத்தில் ஒதுக்கொண்டதாயோ கமா கான துரத்தில் துனியா உலகத்தில் எப்படி குரானை ஒதுக்கொண்டதை அழகான துணியிலே போன்று இப்பொழுதும் அழகான துணியிலே ஓது என்று ரபுல்லாலமின் ஓத கேட்டு ஓத கேட்டு உன்னுடைய தர்ஜாவை உயர்த்தி கொண்டே செல் என்று அல்லாஹ் சொல்வான் அவருக்கு யார் அழகாக குரான் ஓதுகிறார் அவருக்கு திறமையாக தஜ்வீதோடு முறையாக ஓதுகிறார் அவருக்கு ஒல்லதி எத்த தாத்தாவும் யார் குரானை தடுமாறி தடுமாறி ஓதுகிறாரோ ஓ தெரியல ஒருத்தருக்கு திக்கி திணறி தட்டு தர மாதிரி ஓதுறாரு திணறி திணறி ஓதுறாரு எடுத்து கூட்டி கூட ஓதுறாரு தப்பாகவும் ஓதுறாரு ரைட்டாகவும் ஓதுறாரு எல்லாம் கோச்சுப்பானா பெருமானா சல்லல்லாம் வச்சுறாங்க உள்ளது இந்த தாத்தாவோ மாஹிர் யார் திறமையாக இருக்கிறாரோ அவருக்கு அந்த சிறப்பு ஓத தெரியாமல் யார் திக்கி திணறி ஓதுகிறாரோ அவருக்கு ரசூலுல்லாய் சல்லல்லாம் சொல்கிறாங்க உள்ளது இந்த தாத்தா ஃபலகு அஜுரான் திக்கி திணறி தட்டு தடுமாறி ஓதக்கூடியவர்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி அல்லாஹ் கொடுக்கின்றான் ஒன்று குரான் ஓதுவதற்கு இன்னொன்று ஓதும்போது ஏற்கக்கூடிய சிரமத்தை தாங்கிக் கொள்வதற்கு ஓதும்போது சிரமம் வருது இல்லையா நாக்கு திக்குது திணறுது நமக்கு மென்டலாக ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் அதான் ஓத தெரியலையே தப்பாயிடுமோ சரியாக ஓதுவோமோ தப்பாக ஓதுவோமோ எப்படி ஓதுமோ தெரியலையே என்று திக்கி திணறி பயந்து பயந்து ஓதுகிறாரே இந்த சிரமத்தை தாங்கிக் கொள்வதற்காக ஒரு நன்மை என்று ரப்புல் இரண்டு நன்மைகளை வழங்குகிறான் ரசூல்லா இஸ்லான்னு சொல்கிறாங்க அருமை சகோதரர்களே இப்படி அல்லா சுபானத்தில் எப்படியாவது நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்தணும்னு சொல்லி எல்லா விதமான ஏற்பாடுகள் செய்து கொடுத்தாலும் நாம் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறோம் நான் அந்த பக்கம் போயிட மாட்டேன் நான் ஏன் நிலையில் இப்படி தான் இருப்பேன் நான் செய்யக்கூடிய பாவங்களை செஞ்சுட்டு தான் இருப்பேன் செய்யக்கூடிய குற்றங்களை இழைச்சிக்கிட்டு தான் இருப்பேன் நான் செய்யக்கூடிய பாவங்களை தொடர்ந்து போய் அந்த பாவங்களை ஈடுபட்டிருப்பேன் அல்லாட இபாத்தில் செய்ய மாட்டேன் என்று நமக்கு நாமே அடம் பிடித்து கொண்டிருந்தால் அருமை சகோதரர்களே இது எந்த விதத்தில் நியாயம் இது அல்லாஹ் இதை சைத்து கொள்வானா அல்லாஹ் இதை பொறுத்து கொள்வானா அல்லாஹ் எத்தனையோ கோடிக்கணக்கான தாயை விட கோடிக்கணக்கான தந்தையை விட அவர்கள் பிள்ளைகள் விதைக்கூடிய அன்பை விட பாசத்தை விட ரப்புல் ஆலமி நம் மீது பாசம் வைத்ததனால் தான் இந்த ரமலானை நமக்கு ஒரு நியாமத்தாக அருட்கொடையாக வழங்கி இந்த நியமத்தை யார் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ யார் சரியான முறையில் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாவிடத்தில் உன்னதமான கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ் வரையறுத்திருக்க நாம் அதை பயன்படுத்தாமல் விட்டால் நம்மை விட துர்பாக்கியவான்கள் அல்லது நம்மை விட நன்றி கெட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது நம்மளோட நன்றி கெட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது என்ன பெருமானா சல்லல்லா அலசன் சொல்கிறாங்க நன்றி உள்ளவன் யார் என்றால் அல்லாவோட ஞாபத்தை அல்லாஹ் சொன்ன முறைப்படி பயன்படுத்துவன் தான் நன்றி உள்ளவன் அல்லாஹ் ஒரு நியமத்தை நமக்கு கொடுத்துருக்குறான் அந்த நியமத்தை அல்லாஹ் சொன்ன முறைப்படி பயன்படுத்துவதான் நன்றி உள்ளவன் அல்லாஹ் சொன்ன முறைக்கு மாற்றமாக பயன்படுத்தினால் அவன் நன்றி கெட்டவன் எத்தனையோ நமக்கு ஆதாரங்களை உதாரணங்களை சொல்லலாம் அல்லாஹ் நம்ம கண்ணை கொடுத்துருக்கான் காதை கொடுத்துருக்கான் அந்த கண்ணை அந்த கண்ணுங்கிற நியமத்தை எப்படி பயன்படுத்தணும் அல்லாஹ் சொன்ன முறைப்படி பயன்படுத்தணும் அல்லாஹ் தடை செய்தவற்றை பயன்படுத்தக்கூடாது நாவை கொடுத்துருக்கான் பேசு சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கான் மிகப்பெரிய நியாமத் அல்லாஹ் சொன்ன விதத்தில் அந்த நாவை பயன்படுத்தணும் அல்லாஹ் அனுமதிக்காத விதத்தில் நாவை பயன்படுத்தக்கூடாது இப்படி ஒவ்வொரு உறுப்பையுமே ஒவ்வொரு நியாமத்துகளையுமே ஒவ்வொரு அருக்கொடையுமே அல்லாஹ் எந்த விதத்தில் பயன்படுத்த நமக்கு அனுமதித்தானோ அந்த விதத்தில் பயன்படுத்துவது அல்லாஹ் எப்படி பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்து விட்டானோ அந்த விதத்தில் பயன்படுத்தாமல் இருப்பது இதுதான் அந்த நியாமத்துக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் சுக்ரியா அந்த அடிப்படையில் சகோதரர்களே ரமலான் என்பதை அல்லாஹ் நமக்கு ஒரு நியமத்தாக மாபெரும் அருட்கொடையாக ஒரு இணையில்லா செல்வமாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்றால் இந்த ரமலானை நாம் முறையாக பயன்படுத்துவோம் அல்லா சொன்ன முறைப்படி பயன்படுத்துவோம் டைம் டேபிள் போடுவோம் ஷெட்யூல் போடுவோம் எந்த நேரத்தில் எந்த விபாத்தை செய்யணும் எந்த நேரத்தில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் காலையில் எத்தனை ரக்கா தஹஜி தொழணும் தகஜி தொழுத பிறகு எவ்வளோ நேரம் திக்ரு செய்யணும் எவ்வளோ நேரம் குரான் ஓதணும் எவ்வளோ நேரம் துவா செய்யணும் என்பதையெல்லாம் ஒரு ஷெட்யூல் போட்டு காலையில் எவ்வளோ நேரம் தூங்கணும் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் முடிச்ச பிறகு எத்தனை மணிக்கு லொஹா தொழுவணும் லொஹாக்கு அப்புறம் எப்படி ஆஃபீஸ் வேலைகளை சொந்த வேலைகளை செய்யணும் அதுக்கப்புறம் லோர் தொழிலுக்கு எத்தனை மணிக்கு ஜமாத்து எத்தனை மணிக்கு நம்ம பள்ளிக்கு போகணும் எத்தனை ரக்கா சுண்ணத் தொழணும் எத்தனை எவ்வளோ நேரம் குரான் ஓதணும் அத்தனையும் நம் இரவு காலை முழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நம்முடைய அமல்களை ஷெட்யூல் போட்டால்தான் அந்த அமல்களை ரமதான் முழுவதும் சரியான முறையில் பயன்படுத்த முடியும் இல்லை அதில் சொல்கிறாங்க கரெக்டு தான் நம்ம விஷால் அந்த ரமதானை பார்த்துருவோம் நல்ல இவா செய்வோம் அப்படின்னம்னா ரெண்டு நாள் விசுக்கு விசுக்கு செய்வோம் மூணாவது நாள் சேர்த்தா வந்துடுவோம் மேப்படியா நம்மள்கிட்ட ஆகவே நமக்கு நாமே ஒரு வரையறை போட்டு நம்ம யாரும் கண்காணிக்க போகிறதில்ல யாரும் நம்மளை கேள்வி கேட்க போகிறதில்ல யாரும் நம்மளை உட்கார வச்சு என்ன இது செஞ்சிட்டியா அது செஞ்சு நான் டிக் பண்ண போகிறதில்ல நமக்கு நாமே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு நாமே ஒரு சுய கட்டுப்பாடு பொறுத்து நமக்கு நாமே ஒரு சுய இன்ஸ்பெக்ஷன் வைத்து அதை சரியான முறை செய்யும் பொழுதுதான் இந்த ரமதான் மறுமையில் நமக்கு வெற்றி தரக்கூடிய ரமதானாக இருக்கும் வல்ல ரபுல் ஆலமீன் இந்த ரமதானை எப்படி கண்மணி நாயகம் ரசுலே கரீம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இந்த ரமதான் மூலமாக எல்லாம் வெற்றியை கொடுத்தானோ எப்படி சத்திய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இந்த ரமதானை ஒரு வெற்றி அவருடைய மருமையின் வெற்றிக்கு காரணமாக்கிறானோ எப்படி சகாபாக்களுக்கு பிறகு தாபியன்கள் தப தாபியன்கள் நல்லடியார்கள் சரப்பு சாலிஹைன்கள் அல்லாவுடைய இறைநேசர்கள் அவுளியாக்கள் அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி இந்த ரமதானை அவருடைய வெற்றிக்கு காரணமாக்கினானோ அதுபோன்று அல்லாஹ் சுபானா தலா இந்த ரமதானை நம்முடைய வெற்றிக்கும் காரணமாக்கி வைப்பானாக வாஹர் தாவான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்தூ